கவடைய காப்பாள மங்கையம் வல்லாண்டு பணிவாள் ஜோதி வளத்துறையம் சுடராழியம் வல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் பல்லாண்டு மணிமார் கோதிவர துறைய துடராடியம் பல்லாண்டு வடவார் பக்கவழங்க அப்பாங்கள் நியமம் பல்லாண்டால் பட்டு நீர் உள்ளீர்கள் வந்தமன மனமான் குழால் பட்ட நீர்களாய் எங்கள் படைப்பிலான இலங்கை பவனாளாக படமல்லானுக்கு திருவதன் கொண்டம் வந்து எங்கள் குலாம் புகழ்ந்து கூடுமணமுடையே வரம் மொழி அந்த உலகோடுமினார் குலத்து கதிபதியாகி அசுரராக்கதலை இண்ட குலத்தை எடுத்து கலைந்த இருடி கேசந்தனத்தை குலத்தில் உள்ளே வந்தலைகளுக்கு ஆயிரநாமஞ்சலே வண்டை വല്ലായത്താൻ சக்கரந்தன் கொடி கொடியாற்று ஆயிரங்காலம் புறகுழலி மாயா சுராத்திரியாழி வல்லானுக்கு என்ன நல்ல பையுடனாக பகைக்குடியாருக்கு பல்லாண்டு கோருவனே கலந்தனன் பீதகவாடு விடுத்து கலத்ததொன்று துடத்துடாய் மலர் சூடி கலைந்தனா சுடுமை கொண்ட திருவார திருவிழவேல் பழந்தமை நாளை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருது பெருமான் கடியோமன் நிறுத்தப்பட்ட வண்ணாலே அடியோ கருடை குரல் விடுவத்து உன்னை பல்லாண்டு தன்னை விட்டு சித்தமிருந்தாய்

கைகள் தன்னுடையார் திருவன் கண்டோருடையார் பெருமானை கண்டு கைகள் சொல்லி கைகள் கைகள் கோப்பை சொல்லி மண்மனையோடு உடனேயும் கருணாராய் வேதவேள்வியோடு நடந்து தந்திரவன் மண்மனை கண்டு பாதம் கையோடு எங்கம் செய்கிறோடு புள்ளியங்கால் திறந்த செல்வம் மல்க திருவன்மண்டோராய் பெருமானை கண்டு இறங்கனே தொழுவனையே மணவணங்கால் ஒளி முழங்க தன் திருவன்மண்டே திருவேற்கால் சேத்தில் சொல்ல திருவண்ணாமலை கண்டு

குருநாள் குருநாய் அகண்டாளப்பன் பண்கங்களிமேல் குருகோத்ரணகோராயிரத்தலைவன் மண்டோர்க்கு எங்கள் பாடல் வல்லார் மதனன் குருநாள் குருநாய் அகண்டாளம் கொண்ட பண்கங்களிமேல் குருகோத்ரணகோராயிரத்தலைவன் மண்டோர்க்கு எங்கள் பாடல் வல்லார் மதனன் எண்ணல் ஜோடுவார் முன்புறான தஞ்சுவார் இலங்கை அரங்காய் என்னுடைய முன்புறான தஞ்சுவான் இலங்கை அரங்காய் താമരപുര കണ്ണിണയും ചെവ്വായ് മുറിവളും அறியாதவர்க்கே உரைடண்டு நிச்சயமாய் விரங்களியங்களும் உன் மாயங்கள் மேல மாணவர் மரியா உன் கையம் மனம் மாறி நிற்கா எங்குழல் போவையோட கிளியோடும் குழகங்கள் குணமனம் கொண்டு கோயில் உனக்கே யாவையும் யாவரும் பிழையாமல் பேரித்தம் பேரியாததோர் கணக்கில் கேத்திருவல்லா கதிர்ஞான போற்றியமார் விளையாட பாதமில் என்ன பாண்டாமை உனக்கே வளைத்தார் என் சொல்லால் உகவாரே உன் தாமரை தளங்கள் விழிகளில் அகவலை படைப்பாய் அழித்தாய் யாமரை செய்தாரங்கள் முகவடி திகழ ஒருவர் செய்து நின்று

அன்னையால் அன்னவண்ணவார்த்தையில் சீர்த்த மண்டலகோத்தவ நான் இல்லை நரகம் செல்வர் நரகம் சுவர்ணமாய் வெல்வரையன் நட்பர் ஆழ்வானை செல்வம் நரகம் சுவர்க்கமாய் வெல்வரையன் நட்பர் ஆழ்வானை ஞானமும் மூலமாய் நிகழ்ச்சியோடுடராயிருளாய் நிழலாய் திருவிண்ணகர் சேர்ந்தவிழார் புகழ்கள் கீர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமயம் பாவம் புணர்ச்சி பிரிவெண்ணுவையாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் திருவிண்ணகர் கண்ணனின் அருளே கண்டவன்மை கருமை மகளாயம் வயாய் புகழாய் பழியாய் மேவி

இருளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் திருமை பெருமை குருமை நடுமையுமாய் சுழல் வளரில் பணா மத்துமாய் வயல் நடுவாய் வந்தவாய் மன்னவிரான் கடல்கள் அண்ணே மத்தார் கடல்களிடம் காண் கண்முக பேர்ந்த தாரணையன் தன்னை குருகுல கண்முக பேர்ந்த தாரணையன் தன்னை குருகுல கடலாயிரத்து திருவெண்ணவர் பத்தம் வல்லார் கோணையின் விண்ணோர்க்கு என்னமாக குறவர்களே ஆச்சரியோடு கோத்தது குருகுல அறுத்ததும் உட்புலமத்தொல்லை பிராந்த மாயவினகளை அளத்து இரவணன் பகலன் என்ன புறனாக ஆச்சிரோதோதலும் குண்ணமொன் ஏந்தியதும் ஒருவனே பொய்களாக காய்ந்ததும் உட்புலமத்தொல்லை பிராந்த மாயவினகளை அளத்து என்ன குறை நமக்கு மனங்குழைந்து நேயத்தோடு கழிந்த போது எனக்கு உலகத்திகள் மல்லரச்சத்ததும் நிறைவேற்றதன் நெல்லடங்கை

പഞ്ച പെണ്ണൈ ശാവപ്പാലുണ്ടതും ഊർജകടമിരച്ചാടിയ മനം കുഴഞ്ഞ് മേളക്കാലങ്ങൾ കൂടിന് വന്ന് പിറന്നതും വീങ്കിരുൾവായ് பூண்டண்ட குழம்ப போய் அங்கோராய் குழம்பு கஞ்சனை துஞ்சம் செய்த சத்தலவம் உயர்கள் ஜோலை குலந்துழைத்ததும் உட்படாத்தமாய என்ன பந்தமாயங்களே மலையா பரவப்பேன் தான் பிறந்து தனக்கு வேண்டுரு தொண்டு என்ன பண்ண மாயங்களே எனக்கு நெஞ்சுடைய எனக்கு யார் நிகழ்நிலையப்பா நிரந்தரம் போர்கள் செய்து வாரணாயிரங்கோர் துளைத்தது உட்புறமாய என்ன பண்ண காணல் மழை உலகங்களியக்களாய் உலகத்து குடிஜன்னமாயவம் உட்பட இவையுடமால் வண்ணனை வழக்கினாவுடைய மாறுளதோ என் பண்ணி ஆயங்கள் செய்து

நிமியம்பாயுடு கண்கள் நீர் மல்க நெக்கு சிந்து கரையுமேகள் பைம்பொழில்தான் பனை தொலைவெள்ளி மங்களான் கொண்டு போக்கு உரைகளின் மொழியாளை நீருமா காசையில் திசையாரன் பாவி அழந்தன கண்டவேன் அக்கம் ஒண்ணு அறிவுறால் படிந்தால் கண்டீர் மங்களம் கொண்டு போக்கும் இடைகளை சோதி செந்தாமரை கண்டிரான் இருந்தவர் காட்டு அண்ணன்

പല വലിയ മംഗളമെണ്ണല്ല മുകിൽ വണ്ണൻ മായങ്ങളോ അവൻ കിണ്ണവൻ തിരുനാമവൻ ഇവൻ വായനകൾ തിരുന്തമം വേദിയം തിരുമാമകളിരുന്താം മണിന്തിരുന്ന് വാഴ്പുറനാൾ പടകര വന്തുള വലിയ മംഗളം அண்ணால் தொடங்கி இன்னால் வர அரங்களும் இரங்கும் வகை மணிவண்டவோ வேண்டுகோமார் பிளந்தாங்களை தொலைவில்லி மங்களம் என்ன தங்கரங்கள் கூப்பி தொழர் திருநாமம் திருமகள் என்ன மாயங்களோ இவள் நெடுமாள் என்ன நின்ற கோபமா

தொலைவில் மங்களத்தை சொன்னார் செந்தமிழ் பத்தங்களார் அடிமையாலும் இவை வெள்ளி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் பத்தம் வல்லார் திருமாவளர்க்கு வையமலந்தமனாளர்க்கு நீலக்கருணிரா மேகனையாயர்க்கு கண்ணர்க்கு என் கொங்கலதேழ குழலி இழந்தது சங்கியாளுக்கு வையமலந்தமனாளர்க்கு நீலக்கருணிரா மேகனையாயர் கண்ணர்க்கு என் கொங்கலதேழ

என் மங்கை இழந்தது மாமனிதமேயானுக்கு நீடுகொண்டா திறங்கிழவாய் என் பிறங்கிழந்த என் பாருடைய பயம் பயந்தவனுக்கு மண்புறவை வராக இருக்கு மகாக்காவணா நற்பல தோழர்க்கு பொற்றுடன் கொண்டண்ணா பூந்தன் உடைய நன்களைந்தானுக்கு பையரவினனை பள்ளியினான குருந்த புசித்தா தமிழர்க்கு என் வாசக்குழலி என் தலமாண்டு எம் மாய குரலுக்கு செஞ்சுடர் குருநானா செஞ்சுடர் மூர்த்தி என் காவத்த நம்பிக்கை என் போர் முழவன் முலை தோத்தலைவர் பொற்பமணி முடி பூந்தொண்டுழாயர்க்கு மற்பருதோருடாய் மாயா பிரானை நல்ல கடவானாய் கட்டளில் தென்குருகோ தடகோபன் சொல்லே இப்பத்தன் வல்லவர் சோலை நல்வேங்கடவானனை கட்டளில் சண்குருகோ தொடர்போ பஞ்சாயிரத்து இப்பத்தம் வல்லவர் கட்டளில் வாழ்வர் பாகமன்பாளர் பருகுடீர் தின்னும் வெத்திலையம் எல்லாம் கண்ணால் எம்பெருமாடன் நல்ல கண்களீர் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து உலகம் போல் அவனுடைய பாரங்கரையே பங்கதோதைவோம் போட்டில்கள் யாவையன் திருமால் திருநாமங்கள கோவிலோ குழமை கணவர்களோ சில்லவாய் பெண்கள் அயற்சேரி உள்ளார் கிடந்தார் on! விளைந்தெழைந்து விளையாடலுரால் என் திரு தெளிவாய் இணைத்தன் திருவாய் திருக்கோளூர் தடனமவன் கோயிலங்கண்டு ஆவியல் குளிர கண்ணீர் மஞ்சளோ துளம்பச் சொல்லுங்கள் மலரால் கொள்ளாய் திருக்கோலோக்கே அவைகளில் இதெல்லாம் கிடக்கை போல் தெய்வங்கள் இடங்களிடமா நினைப்போய் அனைத்துலகமுடைய அரவிந்தலோ ஜனநாயக அவன் திருக்கோலோர்க்கு முளைக்குவான் பழியம் செல்ல வைத்தனர் மதுரை கொத்தலர் பொழில் சோழ் புருகோ தடகோபன் பார்த்து அவன் சேர்த்திரை காலோக்க சித்தம்மை துணைப்பார் திகழ்வன் உலகாலாம் மதுசூதனையை வளர்த்தி கொத்தலர் பொழில் சோழ் புருகோ நன்னல புள்ளினங்கள் விளையாட்டியில் நான் இருந்த எல்லாம் படைத்த என்னலம் கொண்ட விழான் தனக்கு என்னிலமை உரைத்த புலகாலீரோ புனை பொழுதாலீரோ மங்கள்வார் முன்பங்கை இருந்து என் கனிவாய் பெருமானை கண்டு மையவர் காதல் சொல்லு கிளிகால் விரைந்தோடி மேல் கூடிய வண்டினங்கள் குருநானுடைய இவர்கள் கொள்ளார்கள் கொண்டு வந்து என் முள்ளகள் மேல் தும்பிகால் பூமல உண்ண செல்லில் வினையேட பொய் செய்தோனை கண்டு யாமிருவோ தக்கவாறு என்ன வேண்டும் கண்டேன் உரைக்கேன் யான் வளர்த்த எங்கன் கொள்ளோந்து வந்து வினையேட நுழைஞ்சங்க வந்தான் நூல் மார்வன் என்கரம் பெருமான் என்கண்ணன் தன் மண்ணில் கடல் மேல் தண்டுழாய் நம கண்ணி நல்காத்தம் சொல்லு வளர்த்த சிறுபோவைகள் யாவையும் யாவருமாய் நின்னமாய்

கோடர்முனே வானவர் கோனை கண்டு ஏசலம் நுமையல்லார் மறுநோக்கிகள் பேர்த்தோர்களகன் வினையாட்டியே நான் ஒன்னிலேன் நீ திரவேலுளவே இரதேரம்புதா வினங்கள் வந்து வார்த்தைகள் கொண்டரளி உரையே வைகள் வந்திருந்திருந்தும் உடையா மணிச்சேவலன் நீருமெல்லாம் அந்தரம் ஒன்று மென்னி அடர்மேல செய்ய மன்னாங்க இன்னவாரிவர் காண்மிலன்னு உணர்த்தி உரையே மருமாத்தங்கள் அதுதூதமிழார் நடுவேல் நாத்தங்கள் பம்பொழில் சோழ் தங்களாய்ந்து கொண்டு மதுசூதமிழார் நடுவேல் நாட்டங்கள் பொழில்சோள் குருகூர் கடகோ பஞ்சோள் நாட்டங்களாயிரத்தர் இளையமரு பத்தம் வல்லார் ஓ தெங்கன் நுண்வளர்வார் உருகானி பன்னீராயிராய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீராஜுடர்கள் இரண்டாய் சிவனாயனாய் ஒளியன் தீயாய் காளாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவநாராயணாய் கொடியேன் வாழ்வாய் ஒரு நாள் மன்னம் பெண்ணம் குரலாய் மன்னம் வெண்ணம் கொண்ட மாயவம்மார் கண்டு வந்து ஓத்தாடா நன்னி ஒரு நாள் ஞானத்தோடு கிடந்து நின்றும் காப்பா வந்து நீயா திருக்காலாண்ட இந்திரன் விண்ணவர் சோழா விளங்க ஒரு நாள் காணவாராய் நிற்பாய் மனமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீதுழல்வாய் இவத்துழங்கும் உள்மீதாடே உருக்காட்டாதே மண்பீ சுழல்வாய் இவத்துலங்கம் மறைந்துரைந்தாய் உள்வேராரே ஓரடியால் எல்லா உலகம் உலகில் திரிவேன் அழகில் பொழிந்த அறிவிலே கருளாய கருளாய் அறிவாயிரானாய் பெரிய சோதி மூர்த்தி அடியேமாறே இன்னம் ஐவர் குமைக்கும் சித்தின்பம் பாவியனை பழனி காட்டி விடுமாலையன் கொண்டார் தொடர்ந்தாமரையற்கு கூறி கொள்ளும் கால இன்னம் குருகாலீலா குருவிதூடா எனையோடி சிறுகா உனக்கே ஆளா சிறுகாலத்தை உருவா திருமாலைக்கு உரிய தொண்டார் தொண்டார் தொண்டான் சொன்னார் ஓர் ஆயிரம் துளைப்பத்த உரிய தொண்டராக்க உலகம் உண்டால் எண்ணலாக திருமாலைக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோ சொன்னார் ஓர் உலகமுண்டார்க்கு சாதித்தருளா உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கேத்தி உலகம் தவம் துளர் சூழலை மாற்றி நடிகாயடிய திருவேங்கடம்பெருமானே உலகிலே உணவாத கூடுமாறு கூறாய திருவேங்கடத்தானே ஆறாவன் பிளவிய உன்னடி சேர் வண்ணமருளாய ஆயவம்மானே எண்ணம் புகுந்து நித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதி மனிதன் முத்தலைக்க திருவேங்கடத்தானே அண்ணே உன்னடி சேரா அடியே காவா வெண்ணாய உலகத்தை அழைக்கும் அசுரர்வானால் மேல் தீவாய் வாழி மணபொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வாதே மொழிக்கணங்கள் விளம்பர் புலராய அன்னை திருவேங்கடத்தானே மெய்நாயிரியனால் உன்னடி கனடியே மேவதிகேவி அமர்கின்ற அமுத இமையோர் அதிபதிய ஒளியாவட புள்ளுடையான கோண நொடியார் பொழுது உணவாத காரணோலாதாத்தேனோரதிபதியே கொடியாவள உள்ளுடையானே கோல கனிவாய் பெருமானே நொடியார் பொழுது உணவாத காணநோலாதாத்தே உணவாத காணவென்றல் உணர்வேன் நீரார் கண்டத்தம்மானம் புகடம் முகடமிந்திரவே கண்ணார் பல சூழலம்பன் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன்பால் வந்தாய் போலே வாராய் வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவாடே செந்தாமரை கண்கணிவாய் நாள் தோளமுதே எனது இரா பகரங்கள் திருவேங்கட அந்தோரியன் உளமான அழகில்ல நிறையுமல்ல நிறையுமல்ல அலர்மேல் மங்கை உலமார்பா நிகரில் புகழாய் அமர்ந்து பொருந்தேன் நிறையுமல்ல அலர்மேல் நிகரில் புகழாய் உலகம் பொன்னுடையாய் எண்ணையாழ்வாய் நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விளம்ப திருவேங்கடத்தானே புகழன் எல்லா அடியேன் கொடுக்க படிக்க பெருமானை பிடித்தார் பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவாரல் நிலாவுவரே அமர்ந்து போந்து அடியேர் வாழ்வின் அருள் கொடுக்கும் படிக்கலா பெருமானை படகுருவோ கடகோ திருவேங்கடத்துக்கு விமோத்தம் பிடித்தார் பிடித்தார் வீட்டிருந்து பெரியவாளும் இலாவோரே பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரம் பல்லாண்டு எந்தோர் மணிவண்ணா உன் தேவனை அடியோவோடும் என்னோடும் திருவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியம் பல்லாண்டு படைவோர் முழங்க அப்பா நியமம் பல்லாண்டு ராமாஜாரிஜாஜா பிரதிபா विधत्तव्यापिने भूयात् सायुलोकिगणे श्रीमन् श्रीरङ्ग श्रियमणवद्रवा अनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्ग श्रियमणवद्रवा अनुदिनं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्दे नगरजन्मने प्रसादत्तपराप्रा கைங்கருணாலின ஸ்ரீநயனயாபாத்ரம் தீபத்யாதி குணார்ணவம் வீரேந்திர பிரமாணம் வந்த ரம்யா மாதனம் முனே வாழிவாய் குணப்பெல்ல மாநகவால் வாழும் வாழிய பிரியமார்வம் பிரிகாலம் சுந்தர சுந்தரத்திரத்தோழன வாழிய கோலம் வாழிய கருணா பங்கிய கண்ணினை வாழிய அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ